Islam Alhamdulillah Rabbil Alamin Wa salatu wa நாதாக்கள் சாலிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு பொருளாதாரத்தின் பாதுகாப்பு நம்முடைய பொருளாதாரம் எதனால் பாதுகாக்கப்படுகிறது என்று அல்லாத சூழ்நிலத்தில் கேட்டால் அவர்கள் சொல்கிற பதில் என்ன நம்மிடத்தில் கேட்டால் நாம் நிறைய சொல்லலாம் என்னுடைய அறிவால் என்னுடைய ஆற்றலால் என்னுடைய வளத்தால் என்னுடைய செக்ரட்டரிகளால் பொருளாதாரம் பாதிக்க பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் உள்ளத்திற்கு எங்கள் பொருளாதாரம் பாதுகாக்கப்படுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் இரண்டு வழிகளை காட்டும் குரானும் அதிகம் ஒன்று சக்காத் இன்னொன்று சரக்கா இந்த இரண்டும் தான் பொருளாதார பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு உடலிலே ஏதாவது ஒரு உறுப்பு அழிஞ்சுவிட்டார் மருத்துவர்கள் சொல்லுகிற பதில் அந்த உறுப்பை அகற்ற வேண்டும் இதை விட கொடுமையாக அபுபக்கர் எல்லாம் அல்லா அவர்கள் சொன்னார்கள் அபுபக்கர் எல்லாம் அல்லா இலாபத்தின் காலத்திலே ஒரு சிலர் சகாத்து கொடுக்க மறுத்தார்கள் பெருமானாரோடு அது முடிந்துவிட்டது நாங்கள் உங்கள் காலத்திலே சகாத்தை கொடுக்க மாட்டோம் என்கிற பொழுது அபுபக்கரடி எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்களோடு போர் செய்வேன் என்றார்கள் ஜக்காத்தை கொடுக்கவில்லை நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது ரஹ்மத்தி வஸ்அத் குல்ல செய்யும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கருணை எல்லா வஸ்துக்களின் மீதும் இருக்கிறது மனிதனே உன் மீது மட்டுமல்ல நான் அந்த ரஹ்மத்தை யாருக்கு எழுதுகிறேன் தெரியுமா எத்தக்கும் வயுத்தூன சக்காத்த யார் வாழ்கிறார்களோ யார் தக்காத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று மூசா அலி அல்லா சொல்றாங்க அப்ப மூசா அலி காலத்துல இருந்துதான் ஜக்காத்திலே பிரச்சனைகள் தூக்க வருது பார்த்தேன் பார்த்தான் பனு இஸ்ரவேலர்களை போன்று தந்திரக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது ஜக்காத்தா நாங்கள் சம்பாதித்தது வட்டி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியவர்களே பனு இஸ்ரவேலர்கள் தான் வட்டியை தடுத்தவங்க மூசா அழைக்கலாம் கடைசியில பேர் வட்டி மூசா வட்டியை தடுத்த மூசா அழைக்கலாத்தோட வட்டியை இணைச்சு இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு தவறான நடைமுறை ஒரு ஆள் வட்டி வாங்கிட்டு இருக்காருன்னா ஒரு வட்டி மூசா ஒரு நபிய போய் வட்டியோட இணைக்கலாம் எவ்வளவு மோசமான சிந்தனை இணைத்தவர்கள் அவர்கள் வட்டியை தடுத்தவர்கள் எம்மக்குள்ளாகும் ரிவா போய் சதக்கா சதக்கா இருக்கிறது பொருளாதாரத்தை வளர்க்கும் ஜகாத் பொருளாதாரத்தை வளர்க்கும் வட்டி பொருளாதாரத்தை அழித்துவிடும் என்று குரான் சொல்கிறது ஆனால் மனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் வட்டிதான் பொருளாதாரத்தை வளர்க்கும் இன்றைக்கும் உலகம் சித்தாந்தத்தில் தான் இருக்கிறது வட்டி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்று சொல்கிறது பேங்கிங் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை பேங்க் நடைமுறையில் நடக்க வேண்டுமானால் வட்டி இல்லாமல் பேங்க் இயங்காது வட்டி இல்லாமல் வணிகம் இருக்காது வணிகம் இல்லாமல் வாழ்க்கை இருக்காது வாழ்க்கைக்கு வட்டி அவசியம் இன்றைய சித்தாந்தமே தான் அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் இது வணிக திரவேலர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்த சித்தாந்தம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் அல்லாஹு சொல்லுகிறான் வட்டி அழிக்கும் சதக்கா வழங்கும் ஈசானை அலி இஸ்லாம் சக்காத்து கொடுத்ததை குரான் சொல்கிறது அவுசானி ரப்பி அவுசானி ரப்பி மிஸ் சலாத்தி வந்த காத்தி மா துண்டு ஐயா நான் அயாத்தாக இருக்கிற காலம் எல்லாம் தொழுவே சக்காத்து ஈசா இஸ்லாம் கொடுத்திருக்கிறாங்க ரசூல் செல்லா அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அக்கீம் ஸலாத்த பாத்து ஸகாத்த வழங்குங்கள் வழங்குங்கள் வர்கூ மன தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ரசூலுல்லாவும் ஜக்காத்தை கடமையாக்கினார்கள் அவசியமாக்கினார்கள் அவர்களின் மூலமாக அல்லா கடமையாக்குகிறார் அந்த ஜக்காத் இன்றைக்கு ஜக்காத்தினுடைய சட்டமே நம்முடைய சமுதாயத்திலிருந்து அழிந்து போய்விடும் நிலையிலே பலகீனமாக்குகிறார் தொழுவதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நம்முடைய வீடுகளிலே ஜக்காத்துக்கு வழங்கப்படுகிறதா நிறைய பேர் சாதாரண ஒரு மசாலா சொல்வதுண்டு மனைவிக்கு நகை தனியா இருக்கும் இவருக்கு கடன் இருக்கும் உடன் இருக்கும் இவருடைய பொருளாதாரம் மனைவிக்கு இவர் ஜக்காத்து கொடுக்கிறதுனால நகையையும் தன்னுடைய பொருளாதாரத்துக்குள்ள இணைத்துக் கொள்வார் இவருடைய பொருளாதாரம் என்பது வேறு அதை கொண்டு போய் மனைவியோடு இணைக்கவே கூடாது மனைவிக்கு நாற்பது மோன் இருக்கா ஒரு மோன் கொடுத்த வேண்டியதான் இவருக்கு கடன் இருந்தால் இவருடைய பொருளாதாரத்தை சார்ந்தது கடன் போக எஞ்சிய பொருட்கள் நிசாப் அளவுக்கு ஒரு வருடம் பூர்த்தி பூர்த்தியானதற்கு பிறகு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நாற்பதிலே ஒன்று கொடுத்து விட வேண்டியதுதான் இதுதான் மசாணி ஆனால் இன்றைக்கு சமுதாயம் இதை கொண்டு போய் அல்ல கலக்கிறது மனைவியினுடைய நகைக்கு நான் தான் கொடுக்கணும் எனக்கு நிறைய கடன் இருக்கு எட்டு லட்சம் ரூபாய் பேங்க்ல எனக்கு கடன் இருக்குது அதனால மனைவியினுடைய நகைக்கு நான் தக்கா கொடுக்க தேவையில்லை என்று இந்த நகையையும் தன்னுடைய பொருளாதாரத்தோடு இணைக்கிற வழக்கம் தவறான நல்ல ஒரு வசனத்துல இன்னும் தெளிவாக பேசுவான் ரொம்ப அழகா பேசுகிறார் சகோதரத்துவம் வளர வேண்டும் என்று நினைக்கிற சமுதாயமே சகோதரத்துவத்திற்கான அடிப்படை மூன்று குரான் சொல்லுகிறது முக்மி முக்மினூனவல் முக்மினார் அவுலியா பகதுகும் முக்மின்கள் முக்மினான ஆண் பெண் ஒருவர் இன்னொருவருக்கு பொறுப்புதார்கள் யாரும் தனி மனிதனை வாழ முடியாது குரான் சொல்லுகிறது சமுதாயம் தான் தனி மனிதனாக வாழ முடியாது நான் மட்டும் தனியாக வாழ முடியுமா வாழ முடியாது ஒரு சமூகம் தேவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்வார்கள் அதனால் ஒருவருக்கு இன்னொருவர் பொறுப்புதாரி ஒருவருக்கு இன்னொருவர் பொறுப்புதாரி முக்மின் இன்னொரு முக்மீனுக்கு பொறுப்புதாரி யாமரூன வில் மஅரூஃபி வ நல்லதை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான் நல்லதை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இரண்டாவதாக சகோதரத்துவம் வளர்வதற்கு அந்த வசனத்திலே சொல்கிறான் யுத்தீமூன சலாத்தே யுத்தூன சகாத்தே அவர்கள் தொழுது கொள்வார்கள் சகாத்தை கொடுப்பார்கள் இந்த மூன்றும் நடைமுறையில் இருந்தால் தான் சகோதரத்துவம் வளரும் என்கிறான் அல்ல இல்லை என்றால் சகோதரத்துவம் அடியோடு அழிந்து போகும் நல்லதை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் தொட வேண்டும் சக்காத்து கொடுக்க வேண்டும் இதுதான் சகோதரத்து சகோதரத்துவத்திற்கான அஸ்திவாரம் இன்றைக்கு எதிர்க்கிறதா இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லுகிற பொழுது இப்படியே சொல்லுமான் யார் அடுத்தவர்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு தான் நல்லா உதவுவார் உதவாமல் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பாதுகாப்பவர்களுக்கு ஒரு காலம் அல்லாஹ் உதவ மாட்டான் என்ற வசனத்தையும் அல்லாஹ் பேசுகிறார் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை பற்றி முதல்ல நம்ம கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் சாதாரணமாக ஒரு சங்கத்தை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல லயன்ஸ் கிளப்ல ஒருத்தர் மெம்பர் ஆக வேண்டும் அரிமா சங்கத்திலே ஒருவர் மெம்பர் ஆக வேண்டும் கண்டவர்களையும் நின்றவர்களையும் அவர்கள் மெம்பராக்கிக் கொள்வதில்லை அதற்கு என்று சில படித்தரங்கள் இருக்கிறது உறுப்பினராக மாற வேண்டுமானால் அதற்கு என்று சில சட்டங்கள் இருக்கிறது சோதிக்கப்படுவார்கள் இந்த தகுதி இருக்கிறதா என்று சாதாரணமா உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த சங்கங்களுக்கே இத்தனை சட்டம் இருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்கிறான் அலா இன்ன உங்கள் முஸ்லிமும் என்னுடைய குழுவிலே நீங்கள் சேர வேண்டுமா அல்லாஹ் சொல்றான் ஏன் சங்கத்தில் நீங்க சேரணுமா ஹிஸ்பு என்று சொன்ன குழு என் சங்கத்தில் சேருவதற்கு சில சோதனைகளை நான் செய்கிறேன் சில படித்திறங்கள் எனக்கு இருக்கிறது அதில் நீங்கள் வந்தால் என் குழுவில் நீங்கள் சேர முடியும் இல்லை என்றால் சேர முடியாது அதுல முதல்ல ஒரு நாலு சோதனைகளை அல்லாஹ் வைக்கிறார் முதல் சோதனை அல்லாத சூளை முழுமையாக நம்பி இருக்க வேண்டும் இதுலயே நிறைய பேர் அல்லாவினுடைய குழுவிலிருந்து வெளியே அல்லாரத்தூரில் முழுமையாக நம்பி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொன்னதை ஆமன்ன செல்லம்னா அப்படியே ஏற்றோம் தானியால் அலி இஸ்லாத்துடைய வரலாறு இதற்கு சான்று தானியால் அலி இஸ்லாம் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற பொழுது சிங்கக்கூண்டிலே தானியால் அலி இஸ்லாம் அடைக்கப்படுகிறார்கள் ஒரு நபி சிங்கக்கூண்டிலே அடைக்கப்படுகிறார்கள் அந்த சிங்கத்திற்கு நாலஞ்சு நாட்களாக தீனி போடாமல் பசியோடு இருக்கிற சிங்கம் சிங்கக்கூண்டிலே அழைக்கப்படுகிற பொழுது அந்த சிங்கம் தானியால் அலிகிசலாத்தை தொடவில்லை இப்ராஹிம் அலிகிசலாம் வந்து தானியால் அலிகிசலாம் இடத்திலே கேட்டார்கள் பசியோடு இருக்கிற சிங்கம் ஆனால் நீங்களோ அந்த சிங்கத்திற்கு இரையாக வேண்டும் அது தொடவில்லையே என்ன காரணம் சிங்கத்தில் கேளுங்க நாங்க அதானியா சிங்கம் சொன்னது சிங்கம் சொன்னது அதீசிலே வந்த வரலாறு சிங்கம் சொல்லுகிறது நல்லவர்களை சாப்பிடக்கூடாது என்று சிங்கத்திற்கு இறைவன் ஆணையிட்டிருக்கிறான் என்று எனக்கு மட்டுமல்ல என் இனத்திற்கே என் இனத்திற்கே நல்லவர்களை சாப்பிடுகிற அதிகாரம் சிங்கத்திற்கு அன்றும் கிடையாது இன்றும் கிடையாது கிராமத்தினால் வரைக்கும் கிடையாது சாப்பிட சிங்கம் சொல்லுங்க இப்ராஹிம் பார்த்து பார்த்துவிட்டு சிங்கத்திற்கும் உணவு கொடுத்தார்களாம் நாளுக்கும் உணவு கொடுக்கிறார்கள் ஒரு கூட்டுக்குள்ளே இரண்டு பேர்களுக்கு உணவு கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் அல்லாஹுவை முழுமையாக நம்பினார்கள் தானியால் இந்த நம்பிக்கை வர வேண்டும் காப்பாற்றுபவன் அவன் அவனை தவிர உலகத்தில் யாரும் இல்லை என்ற நம்பிக்கை வர வேண்டும் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் குழுவுக்குள்ளே நுழையலாம் இரண்டாவதாக குரான் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் நவு அவர் இந்த ரெண்டையும் பார்க்கலாம் அறிவு ஒன்றை சொல்லும் இறை செய்தி ஒன்றை சொல்லும் செய்தியை நம்புவதா அறிவை நம்புவதா செய்தியை நம்பியவர்களுக்கு வெற்றி இறை குழுவிலே சேரலாம் செய்தியை நம்பாதவர்கள் அறிவை நம்பியவர்களுக்கு தோல்வி நிறைய உதாரணங்களை குரான் சொல்கிறது மூசா அலி சலாத்து சலாத்தினுடைய தாயார் பெட்டியிலே குழந்தையை வைத்துக் கொண்டு கடலுக்கு செல்கிறார்கள் பிள்ளையை போடு என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான் கடலிலே போடு பெத்த பிள்ளைய கடல்ல போடுங்கிறான் இது செய்தி ஆனால் இவர்களின் அறிவு சொல்கிறது அறிவு சொல்கிறது பிள்ளைய போட்டா இந்த புள்ள குழைக்குமா அது கடல்ல போட்டா குழைக்குமா கடல் காத்து பிள்ளைக்கு ஆகுமா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அறிவை நம்பவில்லை இறை செய்தியை நம்பினார்கள் இறை குழுவிலே இணைத்தார்கள் குரான் இன்றைக்கும் அவர்களை சொல்லு மூசாலையில கையில குச்சியை வச்சிருக்கிறாங்க அதே மூசா பாம்புகள் எழுபதாயிரம் பாம்புகள் நெழிக்கிறது எழுபதாயிரம் பாம்புகள் கையில பாதுகாப்புக்கு ஒரு குச்சி தான் இருக்கு இந்த குச்சியை விட்டா பாதுகாப்புக்கு இல்லை அல்ல சொல்றான் குச்சியை கீழே போடும் தான் உச்சியை போடுன்னா அறிவு சொல்லுது உச்சி கையில இல்லைன்னா நம்ம தப்பிக்க முடியாதுன்னு ஆனால் அல்லாஹுவின் செய்தி சொல்கிறது போட்டாக வேண்டும் என்று அறிவை கேட்கவில்லை அல்லாஹுவின் செய்தியை கேட்டார்கள் இறை குழுவிலே இணைந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய நடைமுறையில் உண்டு ட்ரெயினிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது அறிவு சொல்கிறது இங்கதான் தொழுதா நம்ம ஒரு மாதிரியா பார்ப்பாங்க ஆனால் அல்லாஹுவின் அல்லாஹுவின் செய்தி சொல்கிறது நேரம் முடிய போகிறது தொழுதுக்கும் நேரம் முடிய போகிறது தொழுது கொள் அறிவு சொல்லுது இங்கெல்லாம் தொழுதா சரியாகாது நம்மள ஒரு சைஸா பார்ப்பாங்க எல்லோரும் பேசுவார்கள் நாம் எண்ணி பார்க்கிறோம் செய்திக்கு இறைவனின் செய்திக்கு முக்கியத்துவமா நம் அறிவுக்கு முக்கியத்துவமா போய் கலா செஞ்சுக்கலாம் எங்க கலா செய்ய போற அறிவை மதிக்கிறோம் அல்லாஹுவின் செய்தியை மதிக்கவில்லை என்றால் இறை குழுவுக்குள்ளே இணை முடியாது நான் மூணாவது ஒரு சோதனை அல்ல அமைக்கலாம் நான் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறோனோ எல்லாம் செய்கிறாயா இறை குழுவுக்குள்ளே நுழையலாம் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறனோ எல்லாம் நீ செய்ய வேண்டும் நாலாவதாக செல்வம் என்பது நான் கொடுத்தது நாலாவது சோதனை செல்வம் என்பது நான் கொடுத்தது உலகத்திலே பிறக்கிற பொழுது செல்வத்தை கொண்டு வந்தவர்களும் யாரும் இல்லை இறந்ததற்கு பிறகு செல்வத்தோடு செல்பவர்களும் யாரும் இல்லை எல்லாம் நான் கொடுத்தது நான் கொடுத்த செல்வத்தை எனக்காக தாராள மனதோடு கொடுப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா இருந்தால் என் குழுவிலே சென்று வரலாம் அந்த கொடுக்கிறதுக்கு பேர் தான் தக்கா கொடுப்பதற்கு பேர் தான் சதக்கா அளவில்லாமல் கொடுப்பது சதக்கா அல்லாஹ் சொன்ன ஆணைப்படி நிர்ணயித்த முறைப்படி கொடுப்பது தக்கா அன்புக்குரியவர்களே இந்த தக்காத்தினுடைய குழுக்கள் மட்டும் நிறைய பிரிகிறது அல்லாவினுடைய குழுவில நிறைய நிபந்தனைகள் அல்லாவினுடைய குழுவில இணைய வேண்டுமானால் அதில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிபந்தனைகள் நிறைய இருக்கிறது அதுல முதலாவதாக அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் வமன் யூக்க சுக்க நப்சிஹி வஉலாயி ஹுமுல் முஃப்லிஹூன் யார் கஞ்சத்தனத்தை முதலிலே விடுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாவின் குழுவிலே இணை முடியும் முதல்ல கஞ்சத்தனத்தை விடணும் ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அந்த கஞ்சத்தோட குறைஞ்சிருக்கா கூடி இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தா கஞ்சத்துல கூடிக்கொண்டே செல்கிறதே தவிர அல்லா கொடுத்த பொருளை நாலு பேருக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணம் குறைந்து கொண்டே கஞ்சத்தனம் யாருக்கு இல்லையோ இறைவனின் குழுவிலே அவர் இணைக்கப்படுகிறார் இரண்டாவதாக அல்லாஹினுடைய குழுவிலே பொருளாதார ரீதியாக இணைவதற்கு இரண்டாவது இறைவன் சொல்லுகிற வசனம் என்ன தெரியுமா பரந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் يطعمون الطعام على حبه مسكينا ويتيما وعسيرا انما نطعمكم لوجه الله ஒரு அழகான வரலாற்றை நினைவுபடுத்துகிறது இந்த வசனம் பாத்திமா நாயகியினுடைய வீட்டில் ஒண்ணுமே இல்லை அடிக்கடி எல்லாம் அகுத்தாளாவினுடைய வீட்டில் ஒன்றுமில்லை நோன்பு ஒன்று இருக்கிறார்கள் குடும்பமே நோன்பு திறப்பதற்காக சில ரொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு எத்தியும் வருகிறார் கொடுத்து விடுகிறார்கள் தண்ணீரை குடித்துக் கொண்டு மறுநாள் நோன்பு வைக்கிறார்கள் ஒரு மிஸ்கின் வருகிறார் கொடுத்து விடுகிறார்கள் மூன்றாவது நாளும் நோன்பு தண்ணீரை வைத்துக் கொண்டு உடலுக்குள்ளே உடலுக்குள்ளே எதுவுமே செல்லவில்லை மூன்றாவது நாள் நோன்பு திறப்பதற்காக கொஞ்சம் ரொட்டுகை வைத்திருக்கிறார்கள் ஒரு கைதி வருகிறார் கைதிக்கு கொடுத்து விடுகிறார் குடும்பமே சேர்ந்து குடும்பமே சேர்ந்து கொடுக்கிறது ஆனால் ரகசியமாக கொடுத்தார்கள் இந்த ரகசியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் நாயகத்திற்கு தனக்கு பிரியமான உணவை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் யாருக்கு மிஸ்கீனம் எத்தீமன் முதல் நாள் மிஸ்கீனுக்கு இரண்டாவது நாள் எத்தீமுக்கு மூன்றாவது நாள் கைதிக்கு கொடுத்து விட்டார்கள் என்னமா அவர்கள் கொடுத்ததெல்லாம் எதற்காக இறைவனுக்காகவே கொடுத்தார்கள் அவங்கள்டே இல்லை ஆனாலும் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டுகிறான் பெருமானா செல்லல்லா ஒளிவசலத்தை பார்க்க பாத்திமா நாயகியும் அழுகி தலா வரும்போது பெருமானா செல்லல்லா ஒளிவசலம் கட்டி இணைத்து சொன்னார்களா உங்கள் குடும்பத்தை எப்படி அல்லாஹ் பாராட்டுகிறார் என்று சொல்லி இந்த நிலை இன்னும் சமூகத்தில் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும் மூன்றாவதாக அல்லாவின் குழுவிலே இணைய வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நல்லதை தூய்மையான எண்ணத்தோடு நல்லதை செலவழிக்க வேண்டும் அன்பிற்கும் மின் மாக்க சத்தும் நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ அதுல நல்லதை கொடுங்கள் இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் பார்க்கலாம் சோறு மிச்சம் இருக்கிற சோத்தை தூக்கி யாருக்காவது கொடுப்பாங்க வீட்டுல சேலை வாங்குவாங்க அந்த சேலை என்ன நாலு பேர் சொல்லிடுவாங்க இந்த சேலையை போய் எடுத்துட்டு வந்திருக்கே பாத்திமா உன் நிறத்துக்கு இருக்கும் ஒத்தி வராதுன்னு பக்கத்து வீட்டுக்காரமா இந்த மாதிரி தஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த சேலை அத்தனை விலைக்கு வாங்கினது இப்போ உங்களுக்கு கொடுத்துறேன் தனக்கு பிடிக்காதே அடுத்தவர்களுக்கு கொடுக்க பண்பாரு ஆனால் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹுவின் குழுவிலே இணைய வேண்டுமானால் தனக்கு பிடித்ததை கொடுக்க வேண்டும் சாபாக்கள் அதைத்தான் செய்தார்கள் தனக்கு பிடித்ததை கொடுத்தார்கள் இவன் அப்பா அலி அல்லாஹாலாவுக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம் கைபர் போர்க்கிடத்திலே கிடைத்த தோட்டம் இந்த தோட்டத்தை தன்னுடைய சகோதரருக்கு கொடுக்கிறார்கள் ஏன் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பிடித்ததை கொடுக்க சொன்னால் நான் கொடுக்கிறேன் இன்றைக்கு அந்த நடைமுறையே குறைந்து வருகிறது அடுத்த அல்லாவினுடைய குழுவுல இணைவதற்கு இறைவன் சொல்லித் தருகிற நாலாவது வழி என்ன என்றா யுத்தி கூட சர்ராஹி வல் கஷ்ட நஷ்டம் ரெண்டுலையுமே கொடுக்கணும் பணம் படைச்சாலும் மட்டும்தான் செலவு செய்யணும்னு அல்லா சொல்லவே இல்லை பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லவில்லை நல்ல காரியத்திற்காக பணம் இல்லாதவர்கள் கூட தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பொருளை நீங்கள் தியாகம் செய்யுங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றெல்லாம் கொஞ்சம் பொருளை தியாகம் பெருமனா செல்லல்லா ஒளிவு செல்லத்தினுடைய காலத்துல தவு போர்க்களம் எவ்வளவு கடுமையான போர்க்களம் எல்லோரும் கொண்டு வந்து குவிக்கிறார்கள் பொருளை ஆனால் ஒரு சகாபி எல்லாம் நடுங்கி கொண்டு கொஞ்சம் பேரிச்சம்பளம் ஒரு பத்து பதினஞ்சு பேரிச்சம்பளம் அதை கொண்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ள எட்டி பார்க்கிறாரு ஒரு பக்கம் பார்த்தால் நிறைய பேரிச்சம்பளங்கள் நிறைய ஐப்பத்துகள் கோதுமைகள் இருக்கிறது உணவுப் பொருட்கள் இருக்கிறது வருத்த கோதுமைகள் இருக்கிறது நிறைய இருக்கிறது இவர் பார்க்கிறாரு பத்து பத்து பதினஞ்சு பேருச்சம்பளத்தை நம்ம கொண்டு போனா எல்லோரும் கேவலமாக நினைப்பார்களே என்று கையெல்லாம் நடுங்கிக் கொண்டு நிற்கிறார் பெருமானார் தூரத்திலிருந்து பார்த்து விடுகிறார்கள் வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை கையில் இருப்பதை வாங்கி சென்று எல்லா பொருட்களின் மீது தூவினார்கள் சொன்னார்கள் பெருமானார் இவரின் காரணமாகத்தான் இந்த பொருட்களில் வரக்கத்திருக்கிறது என்றார் கஷ்டத்திலே கொடுப்பவர்களுக்கு அல்லா கொடுக்கிற மரியாதைகளாக நான் இருக்கிறதே ஆறை கொண்டு வாழுங்கள் பெருமானார் இந்த ஆறு தன்னிடத்துல தண்ணி இல்லைட்டானோ கொஞ்சம் தோண்டுங்க நான் தண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லும் கொஞ்சம் தோண்டுங்க உங்களுக்கு ஊற்று நீரை அழகான நீரை கொடுக்கிறேன் என்று சொல்லும் இதை போன்று நீங்கள் இருங்கள் உங்களிடத்துல இல்லையா இல்லை என்றாலும் நீங்கள் கொடுத்து வாழுங்கள் பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா உமதுவதி எல்லாமே கண்டிக்கிறார்கள் ஒருவர் வந்து கேட்கிறார் நாயகத்திலிருந்து நபிய நாயகமே புகாரில் பதிவான அலி எனக்கு ஏதாவது கொடுங்க நாயகமே என்று கேட்க பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் ஜேப்பு தொட்டு பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை யாராவது வரட்டும் கடன் வாங்கி தருகிறேன் என்றார்கள் பெருமானா செல்லலாம் பக்கத்திலிருந்து இருந்த உமர் அலி அல்லாவுக்கு கோபம் நாயகமே இப்படி அல்லா கொடுக்க சொல்லியிருக்கானா வாங்கி நானும் செய்ய சொல்லியிருக்கிறான் அல்லா ஏன் நீங்களே உங்களை வருத்திக் கொள்கிறீர்களே பெருமானாருடைய வதனம் சுருங்கி போகும் பக்கத்துல நின்றுட்டு இருந்த குசைமா ரதி அல்லா புத்தா சொன்னாங்க நாயகமே ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் கடை வாங்கி வர்றேன் நீங்க கொடுங்க அல்லாவுடைய நான் ஒண்ணும் குறைஞ்சு போயிட நபிக்கு கொடுக்காம வேற யாருக்கு நாயக கொடுக்க போறாங்களா நீங்க கடை வாங்கி கொடுங்க இன்னொரு வகையில அல்ல உங்களுக்கு கொடுத்துருவான் நபிக்கு இல்லாதது உலகமே உங்களுக்கு தானே நாயகமே நீங்க புரிஞ்சிருக்கிறாரே இந்த ஹுசைமா நல்ல புரிஞ்சிருக்கிறாரே என்று கடன் வாங்கி தாழ இல்லை என்றாலும் கொடுப்பார்கள் இவர்கள் இறைவனின் பட்டியலில் சேர்வார்கள் அடுத்தும் அல்லாஹ் பேசுவான் இதெல்லாம் குரான் சொல்லுகிறது அல்லாவினுடைய ஈர்ப்பு அல்லாவினுடைய குழுவிலே இணைய வேண்டுமானால் தயாரத்தன்மை இருக்க வேண்டும் மா குன்சி கூட மின் கை அன்புசிக்கும் கொடுக்கணும் எதற்காக எனக்காக நிறைய பேர் தான் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறாங்க மனைவிக்கு சேர்த்து வைக்கிறாங்க தனக்கு எதையுமே சேர்க்காமல் சேர்த்து விடுகிறார்களே என்று அல்ல அக்கடா இருந்து கொடுக்குறான் நிறைய சேர்த்து சேர்த்து உலகத்துல கொடுத்துட்டு போயிடுறாங்க பிள்ளைக்கு பத்து கோடி இருக்கிறது மனைவிக்கு எட்டு கோடி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் இவருக்கு ஒன்றுமில்லாமல் வருகிறாரே என்று அல்ல அங்கலாய்த்துக் கொடுக்குறான் உங்களுக்கு வேண்டுமா வாக்கி உங்க இல்லத்தில் இருப்பதெல்லாம் அழியக்கூடியது அல்லாஹ் இடத்தில் இருப்பது வாக்கியாக இருக்கக்கூடியது நீங்க நிறைக்கதான் தர்மம் பண்ணுங்க நீங்க நாளைக்கு மறுமையில வந்து எடுத்துக்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறார் யார் தயாளத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் அல்லாஹுவின் குழுவிலே கிடைக்கலாம் அடுத்த ஆறாவது அல்லாஹ் பேசுகிறார் அப்படி தர்மம் செய்கிற பொழுது பொருளாதாரம் வருகிற பொழுது அல்லாஹவை அவர்கள் மறந்து விட மாட்டார்கள் அல்லாவை மறக்க மாட்டார்கள் இவர்கள் தான் அல்லாஹுவின் குழுவில் இருப்பார்கள் யாரு நாமனும் நான் துள்கிக்கும் அம்மாளுக்கும் வல அவுலாதுக்கும் அடிக்கிறேன் அல்லாஹ் பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களை விட்டும் உங்களை மறக்கடிக்க வேண்டாம் சகாபாக்கள் கொடுத்தாங்க ஆனால் அல்லாஹுவை மறக்கவே இல்லையே இறைவனுக்காகவே வழங்கினார் அல்லாவினுடைய குழுவுல இணையதற்கு அடுத்தும் அல்லாஹ் ஏழாவதாக பேசுவான் ரொம்ப அழகாக அல்லாஹ் பேசுகிறான் நீங்க கொடுத்துட்டு சொல்லி காட்டிடாதீங்க சொல்லி காட்டக்கூடியவர்கள் என் குழுவில் இணைய முடியாது அவர் வந்தாரு அதுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தேன் இவர் வந்தாரு இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தேன் இவர் வந்தாரு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் என்று சொல்லி காட்டுபவர்கள் அல்லாஹுவின் குழுவில் இணைய முடியாது யாருப்பதே நாமளும் நான் புகுத்திலும் சதகாட்டி குழுவில் மண்ணி வந்தாதா குரான் சொல்லி காட்டி உங்களுடைய ராணுவங்களை அழித்துக் கொள்ள வேண்டாம் அடுத்து அண்ணா எவ்வளவு அழகாக சொல்றேன் தெரியுங்களா அல்லாவினுடைய குழுவில் இணையணும்னு சொன்னா கொடுக்கறத ரகசியமா கொடுக்கணும் அரிசி நிலையில் யார் இருப்பார்கள் ஏழு பேர்கள் இருப்பார்கள் அதில் ஒருவர் வலதுகை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது கையை பின்னாடி வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க சகாபாக்கள் வலதுகை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது ரகசியமாக கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் அபுகுரேரா ரலி அல்லாவுக்கு இந்த பட்டம் உண்டு அபுகுரேரா ரலி அல்லாவினுடைய வரலாறுகளை பார்த்தா இசையில இருட்டுல கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துட்டு வந்துருவாங்க இவங்களுக்கு யாருக்கு கொடுத்தோம்னு தெரியாது ஆனா அல்லாட கேட்டுட்டே இருப்பாங்களா யாருலா யாருலா எனக்கு தேவையானவர்களை மட்டும் காத்திரப்பே தேவையானவர்களை மட்டும் காத்திரப்பே தேவையானவர்களை மட்டும் காத்திரப்பே அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் ரப்பே எந்த தேவையுள்ள பகுதிக்கு செல்வார்கள் தனக்கு தனக்கே யாருக்கு கொடுத்தோம் என்று தெரியாமல் கொடுத்து விட்டுவார்கள் அப்ப சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து அல்லாவினுடைய குழுவிலே இணைய வேண்டுமானால் இந்த அடிப்படையில் அடுத்து அல்லாஹ் எட்டாவதாக பேசுகிறான் அல்லாவினுடைய குழுவிலே இணைய வேண்டுமானால் பொருளாதார அடிப்படையில் இணைய வேண்டுமானால் கடன் பெற்றவர்களுக்கு வழங்குங்கள் குரான் சொல்லுகிறது கஷ்டப்படுகிறார்களே கடுமையான கஷ்டத்தில் இருப்பார்கள் வியாபாரம் செஞ்சு நொடிச்சு போய் அந்த கடனை கட்ட முடியாமல் இருப்பார்கள் இவர்களுக்கு உங்களுடைய தான தர்மங்களை வழங்கி அவர்களின் கஷ்டத்தை தீருங்கள் இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் யாராவது ஒருவர் நடிந்து விட்டால் சேட்டு இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களே மாறுபாடு இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களே சகோதர சமயத்தை சார்ந்தவர் ஒருத்தர் கீழே விழுகிற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே மற்றவர்கள் கடன் பட்டு மற்றவர்கள் கடன் கொடுத்து அல்லது தான தர்மங்களை கொடுத்து அவரை தூக்குகிற பண்பாடு அவர்களிடத்தில் உண்டு ஆனா நம்மால கீழே இருக்கிற பண்பாடு நம்ம போயிட்டான்னு சொன்னாக்க என்ன சந்தோஷம் சலாத்து நாரியா வைக்கிறாரு எல்லாரும் போயிட்டாரு அனுப்பிச்சிருக்கலாம் பரவாயில்ல இனிமேல் எந்திரிக்கவே கூடாதாங்க அதுக்கு ஒரு வாட்சி எவ்வளவு நல்ல அன்புக்குரியவர்களை எண்ணி பார்த்து அல்லாவினுடைய குழுவிலே யார் இணைய முடியாது அல்லாஹினுடைய குழுவிலே யார் இணைய முடியாது இதையும் குரான் சொல்கிறது நான் தொகுத்து சுபகா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது லா தூக்குத்து சுஃபஹா முட்டாள்களுக்கு உங்க பொருளை கொடுக்காதீங்க அல்லாஹ் முட்டாள்களுக்கு உங்கள் பொருளை கொடுக்காதீர்கள் அந்த வசனத்திலே வருகிற பொழுது வருசுக்கும் வக்சூகும் அவர்களுக்கு சாப்பாடு வேண்டாம் கொடுங்க ஆடை வேண்டாம் கொடுங்க அவங்களுக்கு மத்த காசெல்லாம் நிறைய கொடுக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க அறிவீனர்களுக்கு கொடுக்காதீங்க வரலாற்றிலே நிறைய செய்திகளை பார்க்க முடியும் ஹுசைன் அலி பார்ப்பதற்காக ஒரு வந்து சொன்னாரு உசைன் அலி அல்லாவுக்கால் அவை பார்த்து சொல்கிறார் தேவையை கேட்பதாக இருந்தால் கூட பெருமானார் செல்லல்லா முடிவு சில நாலு பேருக்கு தான் கேட்க சொல்லியிருக்காங்க வேற யார்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்று உயர்ந்த குலத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அவர்கிட்ட கேள்வி அல்லது மௌலா கரீம் சங்கையான உள்ளம் படைத்தவராக இருக்க வேண்டும் அவரிடத்துல கேளுங்க அல்லது ஆமிலே குரான் குரானை சுமப்பவர்களிடத்திலே எதையாவது கேளுங்க அல்லது வஜிக சபி அழகிய முகம் படைத்தவரிடத்துல கேளுங்க புன்னகையோ இருப்பாரு அவர்கிட்ட கேளுங்க எப்பயுமே காப்பில் இஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் போய் எதுவுமே கேட்டாங்க இந்த நாலு பேரில் யாராவது ஒரு இடத்துல கேளுங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நாலுமே உங்களிடத்தில் இருக்கிறது அதனால தான் கேட்டு நாளுமே உங்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் குறைசு குலத்தை சார்ந்தவர்கள் தபுக்கும் வசீரத்துக்கும் உங்களுடைய பழக்கம் எல்லாமே சண்டையான பழக்கமாக இருக்கிறது குரானை உங்கள் வீட்டில்தான் உங்கள் நபிக்குத்தான் இறங்கி இருக்கிறது நீங்களும் நாயகத்தினுடைய மேல்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் ஒப்பாக இருக்கிறீர்கள் அதனால உங்களை விட அழகானவர்கள் யாரும் இருக்க முடியாது வதிக சபையை கிடையாது நாடு மொத்தமாக உங்களிடத்தில் இருக்கிறது அதனால கேட்கிறேன் ஏதாவது கொடுங்கிறேன் என்றே சொன்னார்கள் உசைகள் எல்லாவுத்தரா பெருமானார் எங்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள் அது மாரூஃப் கதிரி மாறிப்பா எந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் முட்டாள்களுக்கு கொடுக்க வேண்டாம் ஞானம் உள்ளவர்களுக்கு கொடுங்கள் அது பயனுள்ளதாக மாறும் என்று சொல்லி இருக்கிறார்கள் மூணு கேள்வி கேட்கிறேன் மூணு கேள்விக்கு பதில் சொன்னா இந்த பையில் இருக்கிற பொருளை எல்லாம் வீடு போயிடலாம் மூணுல ஒண்ணுக்கு சொன்னா மூணுல ஒரு பகுதி தான் ரெண்டுக்கு சொன்னா மூணுல ரெண்டு பகுதி எல்லாத்துக்கும் சொன்னா முழு பையையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம் மூன்று கேள்விகளை கேட்கிறார்கள் அஜுல் அமாலி அஃதல் அமல்களிலேயே சிறந்த அமல் எது என்று கேட்கிற பொழுது உடனே அவர் பதில் சொன்னார் அல் ஈமானு அல்லாஹை நம்புவதுதான் அமல்களிலேயே சிறந்தது ஒன்றுக்கு பதில் முடிந்தது யாரை உறுதியாக நம்புவது என்று கேட்கிறார் உடனே அவர் சொல்கிறார் அசிகத்து இல்லா அல்லாஹை நம்புபவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி இருக்கிறது இரண்டாவதுக்கும் பதில் முடிந்தது மா மூன்றாவது கேள்வி ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு எது அழகு ஒரு ஆணுக்கு எது அழகு என்று கேட்கிற பொழுது அவர் வந்தவர் சொல்லுகிறார் இல்முன் மஅபு இல்முன் கல்வி மன்னிப்போடு கூடிய கல்வி அகந்தையோடு கூடிய கல்வி அல்ல மன்னிக்கிற மனதோடு பணிவோடு கூடிய கல்வி அது இல்லை என்று சொன்னால் மாலும் மகபு கரமும் சங்கையோடு கூடிய பொருளாதாரம் வெறும் பொருளாதாரம் இருந்து பயனல்ல சங்கையோடு கூடிய பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு அழகை சேர்க்கும் இதுவும் இல்லையா பக்குரும் மகபு தவறும் பொறுமையோடு கூடிய வறுமை பொறுமையோடு கூடிய வறுமை வறுமையில இருக்கிறாரு ஆனா பொறுமையா இருக்கிறாரு இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுக்கு அழகு இந்த மூன்றும் இல்லை என்றால் நாரும் தஹ்ரிக்குகு நெருப்பு இடி விழுந்து அவர் இறப்பது மேல் என்றார் அந்த மனிதர் இடி விழுந்து இறப்பது மேல் மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொன்னார் அந்த பையை தூக்கி கொண்டு சென்றார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் ஆகவே பெருமானாளுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் சுபகாக்களுக்கு கொடுக்க வேண்டாம் சுபகாக்களுக்கு கொடுப்பவர் அல்லாஹினுடைய குழுவிலே சேர முடியாது வேறு யார் சேர முடியாது பொருளாதாரத்தை தான் மட்டும் சேர்த்து வைத்துக் கொண்டு தான் மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே இவர்கள் சேர முடியாது இவர்கள் எல்லாம் காரும் கூட்டத்தில் இருக்கும் கொள்வார்கள் பெருமானா சொல்லுகிறார்கள் வல்லதீன எக்கினி சூழ தகபவன் பின்னா தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்பார்கள் வலாயுக்கி கூணஹா பி சபிலில்லா அல்லாஹ்வுக்காக யாருக்கும் அதை கொடுக்க மாட்டார்கள் இவர்களுக்கு ஃபபஷிருஹும் பிஅதாபின் அலி நாயகமே சுபச்செய்தி சொல்லிவிடுங்கள் கடுமையான தண்டனை இவர்களுக்கு இருக்கிறது சொல்லிவிடுங்கள் நாயகமே சொல்லிவிடுங்கள் நாயகமே என்று அல்லாம் சொல்லி அப்ப யாரு சம்பாரிச்சு எல்லாமே நான் சம்பாரிச்சதுன்னு சேர்த்து மட்டும் வைக்கிறாரோ இவருக்கு அதாவுதான் இருக்கிறது அல்லாஹ் சொல்றார் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுவான் யார் அந்த குழுவிலே சேர முடியாது தொழுகும் போது சோம்பேறித்தனமாக யார் கொடுக்கிறார்கள் குசாலா அவர் வாட்டி தொழுஞ்சிட்டு இருப்பாரு தொப்பியை சரி செஞ்சிட்டு இருப்பாரு தொழுகையில் கவனம் இல்லாமல் யார் கொடுக்கிறார்கள் யார் சகாத்தை கொடுக்காமல் வாழுகிறார்களோ இவர்கள் அல்லாஹுவின் குழுவில் சேர முடியாது குரான் சொல்கிறது இன்னொரு இடத்துல அல்ல ரொம்ப தெளிவா சொல்றான் மீனல்ல அராபி மை எத்தகிதுமா யூசிக்கும் மகரமா கொடுக்கும் போது முகத்தை சுழிச்சு யார் கொடுக்கிறார்களோ இவர்கள் அல்லாஹினுடைய குழுவில் சேர முடியாது இவர் வந்துட்டாரா வந்ததுக்காக கொடுக்க வேண்டியிருக்கு என்று சொல்லி முகத்தை சுழித்துக் கொண்டு கொடுத்தவன் நான் உனக்கு எல்லா செல்வத்தையும் வழங்கியவன் நான் உலகத்தை படைத்து உன் கையில் கொடுத்திருக்கிறேன் எனக்காக வந்து கேட்கிறார் நீ கொடுக்க உன் முகத்தை சுழிக்கிறாயா நான் முகத்தை சுழிக்க ஆரம்பித்தால் உன் நிலை என்னாகும் என்று கேட்கிறார் இவர்கள் அல்லாஹுவை கூறி இன்னொரு வசனத்தில் அல்லா இன்னொரு கோணத்திலே பேசுகிறான் ஜக்காத்து கொடுப்பவர்களை பற்றி சதக்கா கொடுப்பவர்களை பற்றி பமை யுகுரில்லாக கல்லல் ஹசனா அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பது யாரும் கேட்கிறான் குரானினுடைய வசனம் அல்லாவுக்கு அழகிய கடன் யார் கொடுப்பது உலகத்தில் எத்தனை ஜீவராசிகளை படைத்திருக்கிறார் அண்ணா என்னைக்காவது ஏழையா இருக்கிறாங்க இங்க இருக்கிற திவாலாகலாம் உலகமே அழியலாம் சாதாரணமா வானலோகத்திலே நூறு வானலோகத்திலே நூறு கோடி நட்சத்திரங்கள் நூறு கோடி ஒவ்வொன்றும் பூமியை கொண்டிருக்கிறது அது உயிரினங்கள் வாழ்கிறதா இல்லையா என்று இன்றைக்கு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மூலிகளும் இயலாமல் போகிறது அல்லாஹினுடைய படைப்பு இவ்வளவு பரந்த படைப்பு அத்தனை படைப்புகளில் எதற்குமே அல்லாஹ் பற்றி போடவில்லை யாரையாவது பற்றி போட்டிருக்கானா அல்லா எவ்வளவு ராசிக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய பணத்தை ஒன்று சேர்த்து அல்லாட்ட கொடுக்கணும்னு சொன்னாக்கா ஒரு நேர சாப்பாட்டுக்கு பத்தாது அல்லா கொடுக்கிற ஒரு நேர ரிதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் சேர்த்தாலும் போகாது எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுமா உலகத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் எல்லா தங்கத்தையும் பணமாக்கி எல்லா கோலைகளையும் மாற்றி கொடுத்தாலும் ஒரு நேர உணவு கொடுக்க முடியாது அந்த ரசாக்கு கேட்கிறான் என்ன கேட்கிறான் தெரியுமா எனக்கு யாரப்பா கடன் தருவது ஏன் கேட்கிறான் தெரியுமா பசிரியில் எழுதுகிறவர்கள் சொல்வார்கள் இயற்கையிலேயே கடன் வாங்கிவிட்டால் கடன் கொடுத்தவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க நான் ஒருத்தட்டு போய் ஒரு லட்ச ரூபாய் கடை வாங்கியிருக்கேன்னா கடை கொடுத்தவர் வர்றாருனாக்கா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்த ஆசியார் வர்றாருனாக்கா அவருக்குன்னு தனி மரியாதை இருக்கிறது அதெல்லாம் கேட்கிறான் அதெல்லாம் சொல்றான் எனக்கு நீ கடன் கொடுத்தால் ஏழைகளுக்கு விதவிகளுக்கு அனாதைகளுக்கு முடியாதவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு ஒன்றுக்கும் இயலாதவர்களுக்கு நீ கொடுத்து என் டெபாசிட்டில ஏற்றிவிட்டால் உனக்கு நான் மரியாதை தரப்பா உனக்கு கடைக்காரனா நான் மாறுகிறேன் உனக்கு கடைக்காரனா நான் மாறிடுறேன் நான் கொடுத்தா எப்படி கொடுப்பேன் தெரியுமா நீ கொடுக்கிற பணத்துக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சா இங்கெல்லாம் வட்டி கூடாது மறு உலகத்துல கூடும் அதனால அதை சொல்லிட்டார் மறு உலகத்திலே கூடும் இங்கேயும் வாங்கி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாரு அல்லாஹ் பாதுகாப்பாங்க அங்கே அல்லாஹ் ஒரு மடங்கு இல்ல இங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தா அங்க அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் என்று இறைவன் நான் தருகிறேன் உனக்கு பொறுப்பாளியாக நான் மாறிவிட்டேன் உங்களை கொடுக்க விடாம தடுக்கிறது என்ன தெரியுமா அதையும் அல்லாஹ் சொல்லுவான் ஒன்று கஞ்சத்தனம் இன்னொன்று சுயநலம் இந்த ரெண்டும் தான் உன்னை தடுக்கிறது நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் வகுத்துல ஒரு பாப்பாரு அவனுக்கு கை கால நல்லா தானே இருக்குது இவன் ஏன் கேட்கிறான் நீ கேட்ட கொடுக்கறதா உனக்கு கிழமை அது கை கால நல்லா தானே இருக்குது பார்த்தா வேலை செய்யறதுக்கு எல்லாம் முடிகிற ஆள் மாத்தானே தெரியுது இதெல்லாம் பார்க்கிற பண்பாடு கணக்கு உன் சுய நலம் உன்னுடைய கஞ்சத்தனம் கொடுப்பதை விட்டும் தடுக்கிறது ஆனால் கொடுத்தவன் நான் மனிதனே உனக்கு ரெண்டு பாதை தான் இருக்கிறது அல்ல சொல்றான் உனக்கு ரெண்டு பாதை தான் இருக்கிறது ஒன்று சபீருல்லா இன்னொன்று சபீரு செய்தான் அல்லாஹுவின் பாதை இன்னொன்று சைத்தானின் பாதை நீ எந்த பாதையில் செல்கிறாய் என்று நான் வேடிக்கை பார்க்கிறேன் நான் ஒரு பாதையை போட்டுக் கொடுத்திருக்கிறேன் நீ கொஞ்ச தூர நோக்கோடு பார்க்கணும் அல்ல அதையும் சொல்லுகிறான் குளிக்கல் இன்சான் அஜல் நம்ம ஆளு கொடுத்த உன்ன உடனே லாபத்தை எதிர்பார்ப்பார் ஏன்னா அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்க இருக்கிறார் தூர நோக்கே இல்லையே தூர நோக்கு சித்தனையே இல்லையே அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் கொடுத்த உண்மையுமே ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று பார்க்கிறான் அல்லா சொல்லுகிறான் தூர நோக்கோடு பார் உனக்கு கொடுத்தவன் நான் வறுமையிலே உனக்கு லாபத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நிறைய வரலாறுகளை நபிமார்களின் வரலாறுகளை பார்க்க முடிகிறது கொடுத்ததால் அழிந்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை கோமான் நபிக கோமான் சந்தல்லா படிவ சிலத்தினுடைய காலத்திலே நசகியிலே பதிவான ஹதீஸ் காபத்துள்ளாவை ஒருவர் பிடித்து அழுது கொண்டிருக்கிறார் திரும்ப திரும்ப தவாப் செய்து வருகிறார் காபாவை பிடிக்கிறார் அழுகிறார் பெருமானார் கேட்கிறார்கள் ஏனப்பா பிடிக்கிறாய் அழுகிறாய் அல்லாஹும் அஃபுல்லி அல்லா என்னை மன்னி என்னை மன்னி என்னை மன்னி என்று பிடிக்கிறாயே உனக்கு என்ன பிரச்சனை சொல் நானும் மன்னிப்பு கேட்கிறேன் நாயகமே முன்வருகிறார்கள் அவர் சொன்னாரு எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது மவாசி நிறைய கால்நடைகள் இருக்கிறது நிறைய தோட்டத்துறவுகள் இருக்கிறது ஆனா எனக்குள்ள ஒரே குறை என்ன தெரியுமா சார் அதில் செல்லல்லாம் பழிவு செல்லம் அவர்களே எனக்கு உள்ள குறை ஒன்னே ஒண்ணுதான் யாராவது என்னை கேட்டு வந்தா முகமெல்லாம் சிறப்பமா மாறி ஒரு ஆளு பொண்ணு கொடுக்க மாட்டேன் என் மனைவி கேட்டா கூட முகமெல்லாம் மாறிக்கும் இந்த குறை என்ன இருக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்க அல்லாட்ட பெருமானார் செல்லல்லா பரிவசனம் காபத்துள்ளாவில முன்னால் நின்று அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் நீ ஆயிரம் ஆண்டு நோட்டு வைத்து ஆயிரம் ஆண்டு தொழுதாலும் நீ நரகத்திற்கு தான் செல்வாய் இறைவன் உனக்கு கொடுத்ததே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் நீ மட்டும் வாழ்வதற்காக கொடுப்பது என்பது ஈமானில் கட்டுப்பட்டது ஈமான் ஜன்னா யார் முப்பினாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் இருக்க முடியும் உன்னை போன்றவர்களுக்கு உன்னை போன்றவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது செல் என்றார்கள் பெருமானார் எண்ணி பார்க்க வேண்டும் அல்ல ஒரு ட்ரஸ்ட் நம்மளாம் ட்ரஸ்டிகள் கொஞ்ச நாள் இருப்போம் காசை விட்டுட்டு போயிடுவோம் நம்ம பிள்ளைய வருவாங்க டெஸ்டிகள் கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க ட்ரஸ்ட் ஈசா நபியின் அலைசலாத்தினுடைய காலத்தில் சதக்காவால் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஏராளமான வரலாறு உண்டு அதில் ஒன்றை உங்கள் மனதிலே பதிவு செய்கிறேன் ஈசா அலைசலாத்தினுடைய காலத்துல கஞ்சண்டு பேர் போன ஒரு ஆள் இருந்தார் ஊரிதான் கஞ்சன் எதுவுமே கொடுக்க மாட்டான் ஊர் உடனே அவரை திட்டும் மல்பூ அவருக்கு பேரே மறந்து போயிருக்கு சிலர்களுக்கு பட்ட பேர்லையே கூப்பிட்டு கூப்பிட்டு அசல் பேர் போயிடும் அசல் பேர் என்னன்னு தெரியாது அது மாதிரி அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு அசல் பேர் தெரியாது அவருக்கு பேர் மல்பூன் சபிக்கப்பட்டவர் ஈசா அலி சலாத்தால் அவரிடத்திலே போய் ஒருவன் கேட்டான் நான் போருக்கு செல்ல வேண்டும் உங்களிடத்திலே நிறைய வாழ் இருப்பதாக கேள்விப்பட்டேன் கொடுங்கள் என்று சொல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது இதுவரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்து எதை வாங்கிட்டு போனால் யாருமே கிடையாது உனக்கும் கிடையாது விடல போய் விடுகிறார் கவலையோடு போகிறார் திரும்ப வருகிறார் போகிறார் திரும்ப வருகிறார் அதை இவர் போய் வருவதையும் பார்த்தேன் அந்த கஞ்சன் ஒரு மாலை எடுத்து கொடுத்து விட்டான் வாழை வாங்கிட்டு போறவரு ஈசா அலி இஸ்லாத்தை பார்த்து சொல்லிட்டு போனாரு கஞ்சை எனக்கு வாழ் கொடுத்துட்டாரு என்று சொல்லிவிட்டு செல்ல ஈசா அலி இஸ்லாத்திற்கு மன ஒழுக்கம் ஏற்படுகிறது யாருனா அவர் இப்பொழுது தயாளமாக மாறிவிட்டாரே அவருக்காக வேண்டிய ரப்பே நீ சொந்தத்தை கொடுத்து விடு என்று சொல்ல அல்லா திலசாமி தலா ஈசா அலி இஸ்லாத்தை பார்த்து சொல்லுவான் உங்களோடு ஒரு வணக்க சாலை இருக்கிறாரே அவரும் இவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார் ஈசா அலிஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வணக்கசாலிகிட்ட சொன்னாங்க நீண்ட நாள் வணக்கி கொண்டிருந்த ஈசா அலிஸ்லாம் கூட இருக்கிற வணக்கசாலி இடத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சொர்க்கத்துல இருப்பீங்களா அந்த வணக்கசாலி சொன்னாரு அவன் கூட சொர்க்கத்துல நான் இருக்கணும்னா எனக்கு சொர்க்கமே வேண்டாம் அவனோட நான் சொர்க்கத்தில் இருப்பதா இந்த வார்த்தை இறைவனுக்கு பிடிக்கவில்லை ஒரு தான தர்மம் செய்தவன் அவனை இகழ்வதா அல்லாஹ் சொல்லுவான் மல்கூனுக்கு ஏற்படுத்திய நரகத்திலே நான் அந்த ஆபிதை போடுவேன் ஆபிதுக்கு ஏற்படுத்திய சொர்க்கத்திலே இந்த மல்கூனை போடுவேன் இதுதான் என் நியதி என்றார் என்றால் இந்த தான தர்மம் அல்லாவுக்கு எவ்வளவு பிடித்த செயல் ஒரு அதிசயம் வரும் இந்த தர்மத்தினால் அவளுக்கு என்ன நிகழ்வுகள் ஏற்படுகிறது பத்து தட்டைகள் ஏற்படுகிறது பெருமானார் சொல்கிறார்கள் அவருடைய பொருளாதாரத்தை தத்திரியுள் மால் பொருளாதாரத்தை இந்த தான தர்மம் பாதுகாக்கிறது வியாபாரிகளே அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் பெருமானார் சொல்கிறார்கள் வியாபாரத்திலே பொய்கள் வந்துவிடலாம் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட்டு விடலாம் அதை சரி செய்வதற்கு அன்றைக்கு அன்றைக்கு தான தர்மம் செய்யுங்கள் உங்கள் பொருளாதாரத்தை தான தர்மம் சுத்தப்படுத்திவிடும் பொருளாதார சுத்தம் ஏற்படுகிறது இரண்டாவதாக தத்திரியுள் பதில் வினத்துணும் பாவத்திலிருந்து இந்த உடல் சுத்தமாக்கப்படுகிறது அல்லா சொல்லுகிற பொழுது ஊதுமின் அம்வாலியும் சதக்கா துத்தக்கீருக்கும் உங்களை சுத்தப்படுத்தும் என்றுதான் அல்லா சொல்லுகிறார் உடம்புல இருக்கிற எல்லா பாவத்தையும் எடுத்துரும் அதோடு மட்டுமல்ல இந்த தானதம் தர்மம் தப்புள் அம்ரால் உங்கள் பலாயா எல்லா பலா முசீபத்துகள் எல்லா வகையான நோய்களையும் இந்த தானதமும் அகற்றிவிடும் மூன்றாவதாக நான்காவதாக பெருமானார் சல்லல்லா பலிவசனம் சொன்னார்கள் இது ஹாடு குரு முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது தான தர்மம் ஒரு ஏழைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது பெருமானா சொன்னார்கள் அப்புதல் அமல் அமல்களிலேயே சிறந்த அமல் எது தெரியுமா இது சுரூரி முஸ்லிமின் முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது இருக்கிறது அமல்களிலேயே சிறந்த அமல் இது தான தர்மத்தால் கிடைத்து விடுகிறது ஐந்தாவதாக சொன்னார்கள் அல் வரக்கத்து பில்மார் கொடுக்க கொடுக்கத்தான் வரக்கத்து வரும் ரிசுக்கிலே அபிவிருத்தி தான தர்மத்தால் இருக்கிறது உலகத்திலே இந்த ஐந்தும் நடக்கிறது மறு உலகத்திலே ஒரு ஐந்து ஐந்திருக்கிறது இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்ன ஐந்து இல்லன் ஃபீ சித்தத்தில் நாளை மறுமை நாளையில கடுமையான உஷ்ணத்தின் தாக்கத்தில் இருக்கிற பொழுது இந்த தான தர்மம் தான் கொடையா வரும் அங்கெல்லாம் வந்து அஞ்சு மார்க்கு கொடையெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது அங்கே குடை கிடைக்காது குடையை கொண்டு செல்பவர்களும் குடகத்திலே கிடையாது அங்கே குடையாக வருவது நம்முடைய தான தர்மங்கள் கேள்விகளுக்கு ஒருத்தர் தானத்தை தர்மம் செய்ய இங்க பொதுவாகவே கரெக்டா ஓய்வு மணியை கரெக்டா கணக்கு காட்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லை இதை போன்று தான தர்மம் செய்தவர்கள் மறுமையிலே கணக்கு காட்டப்பட்டவர்கள் அவர்களுக்கு கேள்விகளுக்கு லேசாகிவிடும் மூன்றாவதாக சிக்குலுல் மீசான் மீசான் திராஸ் இருக்கிறதே அதை நிரப்பமாக்கிவிடும் இந்த தான தர்மம் நான்காவதாக பெருமானார் சதல்லா பொலிவசம் ஜவாது சிரா சிராத்து முத்தகின் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்க வைக்கிற ஆற்றில் தான தர்மத்திற்கு இருக்கிறது ரஃபகு தரஜாதி ஜன்னா சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தத்தை கொடுப்பது தான தர்மம் அதனால் அதிகமாக நீங்கள் தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் கோமான் நபிகள் கோமான் சல்லல்லா பொலிவசனம் அண்ணவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அஸ்தான் என்பது அபி சினான் நபிகள் வரலாறு நமக்கு சான்றாக அமைந்திருக்கிறது ஒரு பெண்மணி வருகிறார் வந்து புர்காவோடு நின்று முகத்தை பார்த்து விடுகிறார்கள் புர்காவோடு நின்று ஒரு திருகம் எனக்கு கொடுங்களே என்று ஹசானின் அபி சினான் கேட்கிறார் அந்த பெண்மணியை பார்த்து அழகா இருக்கிறாங்க உடனே தன்னுடைய பணியாளரிடத்திலே சொல்லி நாலாயிரம் திருகத்தை கொடுங்கள் என்றார் கேட்டது ஒன்று பணியாளருக்கு சரியான கோபம் என பைத்தியம் பிடிச்சிருச்சா அந்த அம்மா கேட்கிறதே ஒண்ணு நீங்கள் நான்காயிரம் கொடுக்கிறீர்களே என்கிற பொழுது ஹசான் அபிசினான் சொன்னார்களா அந்த அம்மாவினுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அழகு தெரிந்தது நான் ஒரு பாவத்திலே மாட்டிக்கொண்டேன் இதை போன்று மற்ற ஆண்களும் பாவத்தில் ஆகிவிடக் கூடாது அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தவறான வழியிலே நடந்துவிட்டால் அந்த பாவமும் சமுதாயத்தை பாதி அதனால் ஒரே நாளில் பணக்காரராக்கி விடலாம் என்று ஆசைப்பட்டு நான் நாலாயிரம் கொடுத்தேன் இனிமேல் அந்த அம்மா கண்டிப்பாக யாசனம் கேட்க மாட்டார்கள் நாலாயிரம் போதுமானதை வாழ்க்கை தேவைக்கு அதனால் தான் பணக்காரராக்கிறேன் பாவத்திலிருந்து பாதுகாக்க செய்யப்பட்ட இந்த தர்மத்தை இன்றைக்கு நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா யாராவது ஒருத்தர் ஒரு வரியவரை இவரை தூக்கி விட்டுறணும் தூக்கி விட்டு இவரை பணக்காரராக்கணும் இதற்கு பிறகு இவர் தக்காத்து கொடுக்கிற அமைப்புக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைத்து சொந்த பந்தங்களை உருவாக்கியவர்கள் எத்தனை பேர்கள் சமூகத்தில் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் நபியின் ஐசா அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு உண்டு பெரிய கொடும் பாவி ஈசா அலி இஸ்லாத்தினுடைய காலத்தில் வராது ஈசா அலி இஸ்லாம் வாழ்க்கையில யாரையுமே பதுவா செஞ்சதா வரலாறே இல்லை எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு வந்தாலும் மன்னிச்சிருவாங்க அவங்க பத்துவா செஞ்சது ஒரே ஒரு ஆளுக்கு தான் யாரை பார்த்தாலும் வெட்டி கொடுவான் கசாப் கசா லேச மாட்டுக்கழுத்து தெரிவித்தால் கத்தி பறக்குமா கழுத்து தனியாயிடும் ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க இவன் இருந்தாக்கா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் நபியே துவாச்சிங்க வேற வழி இல்லாம ஈசா அலிஸ்லாம் அல்லாட்ட துவாச்சிங்க யாருலாம் இவர் போவாரு வேலைக்கு போற இடத்துல காலி பண்ணிடு திருப்பி வரக்கூடாது அல்லாம துவாவை ஏத்துக்கிட்டான் போனாரு போற வழியிலே ஒருவர் யாசகம் கேட்கிறார் நீங்க எனக்கு மூணு ரொட்டி கொண்டு போனாரு ஒரு ரொட்டி கொடுங்களேன் என்று கேட்க ஒரு ரொட்டியை கொடுத்தவுடன் தக்கீர் கல்வா ஒரு துவா தாத்தா அல்லா உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடுன்னு துவாச்சிக்காரு இரண்டாவது ரொட்டியை இந்த துவா கேட்ட உடனே இரண்டாவது ரொட்டியை திருப்பி கொடுத்தாரு இரண்டாவது ரொட்டியை வாங்கின உடனே அல்லாஹும் பையா அப்துல்லஹு மா தக்கத்தமின் தப்பி மாதாக முன் செய்த பின் செய்த எல்லா பாவத்தையும் இவருக்கு மன்னித்து விடு மூணாவது ரொட்டியை திருப்பி கொடுத்துட்டாரு கொடுத்தவன் அல்லா இபின்பு அல்லா இவருக்கு கஸ்ரன் பில்ஜன்னா சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கொடுத்து விடு துவா செஞ்சாச்சு அங்க ஈசா அலை இஸ்லாம் துவா செஞ்சிருக்கிறாங்க யாருலா இவரை காலி பண்ணிடு இவர் துவா செஞ்சிருக்கிறாரு பாவத்தையெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருந்து அடுத்து அன்றைக்கு மாலை வீட்டுக்கு செல்கிறார் ஈசா அலை இஸ்லாம் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க வரமாட்டாரு மூத்த போயிருவாருன்னு சொன்னீங்க ஆளு ஜம்முன்னு வந்து நிற்கிறாரு என்று சொல்ல ஈசா அலி சலாத்து வசலாம் அவரின் தலையில் இருக்கிற விறகு கட்டை என்றார்கள் கலட்டினா உள்ளே ஒரு நாகம் விறகிலே மாட்டி இருக்கிறது ஜிப்ரஹீலுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான் கொலை செய்வதற்கு அனுப்பி இருந்த நாகம் இவர் செய்த இவர் செய்த தான தர்மத்தால் தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வை அந்த மனிதனிடத்திலே சொல்லுகிற பொழுது அல்லாஹுதான் உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டானே உடனே ஈசா அலி இஸ்லாத்தின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்று ஈசா அலி இஸ்லாத்தை நம்பி ஈசா அலி இஸ்லாத்தினுடைய அவாரியங்கள் பனிரெண்டு பேர்கள் அதில் ஒருவர் ஒருவராக இந்த கஸ்ஸார் மாறினார் என்ற வரலாற்றை பார்க்கிறோமே ஒரு தானம் அவரை ஈசா இஸ்லாத்தினுடைய பனிரெண்டு அவாரிக்கியங்களில் உதவியாளர்களில் ஒருவராக மாற்றியிருக்கிறது எனவே இதைத்தான் பெருமானார் சதல்லா மணிவசனம் சொல்லிக் காட்டுகிறார்கள் தான தர்மம் இருக்கிறது உங்கள் பொருளாதாரத்திற்கான பாதுகாப்பு இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் சகாத்தை கொடுங்கள் சதக்காவை கொடுங்கள் சொந்த பந்தங்களுக்கு கொடுங்கள் எத்தீங்களுக்கு கொடுங்கள் அனாதிகளுக்கு கொடுங்கள் கேட்டு வருபவர்களுக்கு கொடுங்கள் நீங்கள் கேட்காமல் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கும் அளித்து வாடுங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லா ஜல்ல சானகுத்தலா நாயகத்தின் வழியிலும் அண்ணல் பெருமானா சல்லல்லா அலைஹி வஸல்லமுடைய வழியிலேயும் அல்லாஹுவின் வழியிலேயும் நடந்து சிறக்க நல்வாய்ப்பு தருவானாக வாகுரு தாவா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையidina நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி اللهم انت السلام السلام السلام ومنك اليك يرجع تبارك ربنا ربنا وتعلمت يا ذا الجلال والاكرام في الدنيا حسنه حسنه وفي الاخره وقنا عذاب النار صلى صلى صلى صلى الله الله الله الله تعالى وسلم وسلم على على خير خلقه سيدنا محمد محمد وعلى اجمعين والحمد لله رب العالمين عليه اللہ وسلم سل سلام